بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏடுகளை எல்லாம் எடுத்து இறக்கும்படியான முதலாவதாக இறக்கும் அப்பாலவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அன்பு கற்பனையை கற்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சமூகத்திலே பெரியார்களே அல்லாஹுக்கு சுகாதாரத்தான இந்த பூர நத்தேலைகளை படைத்து எங்களை அவன் பராமரித்துக் கொண்டிருக்கிறான் அவன் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் மிக தெளிவாக சொல்லுகிறது உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹுக்கு சுகாரா அந்த படைப்பினத்தை பற்றி எழுதப்பட வேண்டிய அத்துணை விடயங்களை எழுதி வைத்திருந்தார் وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها உலகத்தில் பிறட்டு இருக்கின்ற உலகத்தில் பிறப்பு இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவை பற்றி அல்லா சொல்லுவார் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை உயிரினங்களை கற்றுக் கொடுக்கிறான் அதனுடைய ரிஸ்கை அம்மா அளந்து விட்டான் முடிவு செய்து கொடுத்தான் அதனுடைய இருப்பிடத்தை எல்லாம் முடிவு செய்து கொடுத்தான் அதனுடைய கவலையும் அம்மா முடிவு செய்து விட்டான் என்னுடைய எங்களுடைய கவலை எங்கே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் அதை பற்றி சொல்வது சொல்லுகிறார் எங்களுடைய கவலை எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அன்புக்குரிய இஸ்லாமிய சமூகத்தில் தெரியாது இவ்வுலகத்தில் அல்லா சுகானது தாரா எங்களை அப்படி படைத்து விட்டு சொல்லுகிறார் அல்லாஹ் உங்களை நோக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ரசீம் என்று சொன்னால் எங்களுடன் இரவு இருக்கக்கூடியவர் பகல் இருக்கக்கூடியவர் காலையில் இருக்கக்கூடியவர் மாலையில் இருக்கக்கூடியவர் எங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறார் واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய கணவன் மனைவியாக வாழக்கூடிய காலகட்டத்தில் குடும்பமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அங்கே நடைபெறக்கூடிய தவறுகளை அங்கே நடைபெறக்கூடிய கஷ்டங்களை அங்கே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்கலாம் உலகத்துக்கு ஒரு பணத்தை காட்டலாம் உலகத்துக்கு ஒரு வகையான நாங்கள் நன்றாகத்தான் வாழ்கிறோம் என்று சொல்லி உலகத்தை ஏமாற்றலாம் அல்லா சொல்லுகிறார் நீங்கள் உலகத்தை ஏமாற்றலாம் நானும் என்னுடைய மனைவியும் நன்றாகத்தான் வாழ்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் என்னுடைய தாய் தாப்பனை நெறியப்படுத்துகிறேன் நான் அப்படித்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரத்தை பொய்யாக்கி உலகத்தை ஏமாற்றலாம் உலகத்துக்கு ஒரு படத்தை காட்டலாம் ஆனால் படைத்தவர் சொல்லுகிறார் உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் கணவன் மனைவி கிடைக்கக்கூடிய உறவு எப்படி மதிக்கப்படுகிறது பெற்றோர்களை எப்படி மதிக்கிறோம் வாயினால் சொல்லுவதை இல்லத்தால் வெளிப்படுத்துவோமா வாய் பேசுவது ஒன்று உள்ளம் உள்ள நினைப்பது ஒன்றாக இருக்கிறதா அப்படிப்பட்ட வேலைக்கு வந்திருந்தால் படைத்தவன் சொல்லுகிறான் உங்களுடைய சகல விடயங்களையும் சகல விடயங்களையும் நுணுக்கமாக அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரரை தெரியாது இன்றைய உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம் இவைகளை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள் ஒரு சிசி கனடாவுக்கு இருக்கக்கூடிய பயம் அல்லாவுக்கு இருக்கக்கூடாதான் லஞ்சமாக கூடிய ஒருவர் பார்க்கிறார் நாலு பக்கத்தை திரும்பி பார்க்கிறார் எங்கேயாவது ஒரு கேமரா இருக்கிறவரா என்றார் அந்த கேமராவுக்கு பயந்து அந்த கர்மத்தை அந்த இடத்தில் செய்யாமல் வேறு இடத்துக்கு மாறி செய்கிறார்கள் அது போலீஸ்காரராக இருக்கலாம் மீடியாக்களாக இருக்கலாம் நீதிபதிகளாக இருக்கலாம் அன்புக்குரிய சகோதரத்தை செய்யாமல் இதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொலை செய்வதற்கு முன்னால் கூட ஒரு முறையை பற்றி திட்டம் திருத்துவதற்கு முன்னால் கூட எங்கேயாவது சீட்டி கவரா இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் நாங்கள் மக்கள் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரே அந்த கனடாவில் இருக்கக்கூடிய பயமாவது என்னையும் உங்களையும் படைத்து பராமரிக்கக்கூடிய அம்மாவில் இருக்கக்கூடாதா என்னை அம்மா பார்த்துக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய பேச்சை அம்மா கேட்டுக் கொண்டிருக்கிறாரே அவன் இன்னும் என்னை மாற வைத்திருக்கிறாரே அன்புக்குரிய சமூகத்தை செய்யாதே அல்லா சுகானகுத்தாலா எங்களை ஓட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் எங்களை படைத்து சும்மா விடவில்லை பல வகையான கட்டளைகளை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார் அன்புக்குரிய சமூகத்தை செய்யாதே சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பித்தேன் நான் உலகத்தில் வரவில்லை நாங்களாக வரவில்லை அல்லா எங்களை படைப்பார் உலகத்தினுடைய தாய் தகப்பனுடைய விருப்பத்தின் பிரகாரம் உலகத்தினால் பிறக்கவில்லை அம்மா சொல்லுகிறான் தாயினுடைய கருவினை குழந்தை சரித்தலுக்கு பிறகும் வெளியாக்கக்கூடிய நிகழ்ச்சியை வெளியாக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் தான் முடிவு செய்கிறேன் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் நான் உலகத்திலே பிறந்திருக்கிறோம் ஆணாக பெண்ணாக கருப்பனாக வெள்ளையனாக நெட்டையனாக கட்டையனாக என்று சொல்லி பலதரப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம் உமர்நதி முசப்பிருக்கும் பெண் அரசாணை கைவையஷா அவருடைய சுயவிருப்பத்தின் பிரகாரம் தாயினுடைய கருணை எடுத்துக்கொண்டு எங்களை உருவமைத்தார் எங்களை உருவப்படுத்தினான் அன்புக்குரிய சகோதரி சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அந்த தருவாயில் உனக்கு நோக்கு வந்திருக்கலாம் உருவப்பிருந்தப்பட்டிருந்த பிறகு நோக்கு வந்திருக்கலாம் சிசுவாக இருக்கிற நிலையில நோக்கு வந்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதரி படைத்தவன் சொல்லுகிறார் என்று கூறி மகாசிக்கும் உங்களுடைய தாய் தகப்பன் தாயினுடைய கருவிலிருந்து அவன்தான் உங்களை வெளியாக்கினான் அவருடைய விருப்ப பிரகாரம் வெளியாக்கினால் அன்புக்குரிய சகோதரத்தை செய்யாவே அப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் வந்தோம் எதற்காக என்பதற்காக வெறுமனே தொழில் செய்யும்படியாக மட்டும் சொல்லவில்லை எப்படி தொழில் செய்ய வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பசி ஏற்படத்தான் செய்யும் தாகம் ஏற்படத்தான் செய்யும் தேவை எழுக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளையும் அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு எந்த முறையில் நீங்கள் அணுக வேண்டும் அதற்கு ஒரு ஹலாலான தொழில் அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார் இது ஹலால் இது ஹலாம் அல் ஹலால் ஒரு ஹலால் வைக்கிறோம் பச்சை புள்ளத்தில் விளங்கும் இது ஹலாம் ஹலாம் என்பதாக இது ஹலால் ஹலால் என்பதாக லஞ்சம் கொடுக்கிறது ஹலாம் என்று சொல்லி அல்லது லஞ்சம் வாங்குவது ஹலாம் என்று சொல்லி ஒரு மதசாலை வைத்து படித்துத்தான் நடக்க வேண்டும் அவசியம் இல்லை அது ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியும் இது ஒரு ஹலாமான கருணம் இதுக்கு பணம் கொடுக்க கூடாது இது ஒரு ஹலாம் வாங்கக்கூடாது எப்படி நீங்கள் வாழ எப்படி நீங்கள் உலகத்தில் உங்களுடைய உறவை கழிக்க உங்களுடைய பகலை எப்படி கழிக்க வேண்டும் நாங்கள் கொள்கைக்கு படிக்கிறோம் எப்படி சொல்ல ஹஜ்ஜைக்கு முன்னால் ஹஜ்ஜை படிக்கிறோம் எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரே வியாபாரம் செய்வதற்கு முன்னால் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் இதை பற்றி படிப்பவர்கள் என்னுடைய உடம்புக்கு நோய் வந்துவிட்டால் நான் என்ன செய்கிறேன் வைத்தியம் செய்கிறேன் ஒரு டாக்டரை அணுகிறேன் என்ன வைத்தியம் என்ன மருந்து முடிக்க வேண்டுமா என்பதாக கேட்கிறேன் என்னுடைய வியாபாரத்தில் ஒரு நோயை பட்டுவிட்டது எனக்கு முதல் போதாக இருக்கிறது நான் வருடத்தில் முதலை பெற வேண்டும் பிறருடைய முறையை பெற்றுத்தான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துத்தான் நான் வியாபாரம் செய்ய போகிறேன் அன்புக்குரிய சகோதரே தெரியாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும் ஒருவரை நாட வேண்டும் உணவில் ஏற்பட்ட ஒரு நோய்க்கு ஒரு வைத்தியரை நாடுவது போன்று அன்புக்குரிய சகோதரே வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு யாரை நாட வேண்டும் ரெண்டு பேரை நாட வேண்டும் பெறலாம் எப்படி நாமும் கொடுக்க வேண்டும் எப்படி நஷ்டத்தை பங்களிக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரி அநேகமானவுடைய வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய கண்களை பார்க்கும் போது அங்கே நிக்காக என்று ஒன்று இருக்கிறது ஆனால் தலாக்கை பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நிக்காகை பற்றி பேசிய போரா பாவத்தை பேசுகிறோம் நஷ்டத்தை பேசுகிறோம் என்பது போல அன்புக்குரிய சகோதரி இந்த வியாபாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய வேண்டும் என்று சொல்லி வந்தால் எப்படி பிரிவது இஸ்லாம் என்ற சொல்லி இருக்கிறது நஷ்டத்தை யார் பொறுப்படைக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரத்தை தொடர் படிப்பது போன்று ஹஜ்ஜி செய்ய படிப்பது போன்று வியாபாரம் செய்வதற்கு முன்னால் வியாபாரத்தை படிக்க வேண்டும் வியாபாரத்தை அம்மா ஹலாலாக்கி இருக்கலாம் எப்படி ஹலாலான வியாபாரம் செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரத்தை சோம்பேறியாக இருக்கும்படியாக மார்க்கம் சொல்லவில்லை இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழில்களுக்கு பிறகும் ஒரு சுண்ணத்தாக துவா இருக்கிறது அதுல ஒரு விஷயம் தான் அல்லாஹும் சோம்பேறி தரக்கையிட்டு பாதுகாப்பு கேள்வி சோம்பேறி தரக்கையிட்டு பாதுகாப்பு கேள்வி பிறருடைய பணத்தில் வாழக்கூடாது சுயமாக உழைத்து வாழ வேண்டும் பாருங்கள் யாருக்குமே சுமையாக மாற வேண்டாம் சுயமான காலில் எழுப்பி நிற்க பாருங்கள் சொந்த காலில் எழுப்பி நிற்க வேண்டும் வாட்பட பணத்திலும் வாழ பார்ப்போம் மாவள பணத்திலும் வாழ பார்ப்போம் யாருடைய உதவியிலும் வாழ பார்ப்போம் சுயமாக சொந்த காலில் எழுந்து நிற்போம் இது அதற்கு சூழ்நிலை சொல்லவாக சரியான எனக்கு சொல்ல வேண்டும் நான் பணக்காரனாக இருக்கலாம் அதனுடைய அர்த்தம் நீ பணக்காரன் அல்ல இது என்னுடைய பணம் இந்த பணத்துக்கு வழக்குகளில் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் மௌத்தாக இருந்தால் அது என்னுடைய சொத்து அல்ல அது அனந்த சொத்து அதுல உனக்கு எத்தனை வீதம் கிடைக்க வேண்டும் என்பதை அண்ணா சொல்லிவிட்டால் அது என்னுடைய மௌத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் என்னுடைய வாழ்நாள் இருக்கும் காரணம் என்றால் இந்த சொத்துக்களை அதிபதி நான் இதில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது நான் தேடியது போன்று நான் உழைத்தது போன்று நீயும் உழைக்க வேண்டும் என்னிடத்தில் டிபெண்டனாக இருக்காது என்னுடைய மாப்பிள சொத்து அங்கீகாரே என்பதை தான் இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் கொஞ்சம் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் மாப்பிள சொத்துலையே பங்கெடுக்க வேண்டாம் என்று சொன்னால் மாமல சொத்துரை எப்படி பங்கெடுப்பது எப்படி கைக்கூலி வாங்குவது எப்படி சீரம் வாங்குவது எப்படி மறைமுகமாக பேசுவது அன்புக்குரிய சகோதரே இஸ்லாம் அப்படிப்பட்ட கோரைத்தன தேர்வு படுத்தவில்லை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது சீரமாக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தங்களை ப்ரொமோஷன் நானும் ஒரு தொழிலதிபராக மாற வேண்டும் நானும் ஒரு தொழிலதிபராக மாறி ஆயிரம் பேருக்கு ஜொப் கொடுக்க வேண்டும் எழுபத்து ஆயிரம் பேர் செய்ய வேண்டும் அன்புக்குரிய சோதனை இதை மாற்றம் பிடித்தது இந்த வருடம் நான் காத்து கொடுத்திருக்கிறேன் ஒரு தொகையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தொகை ஜகாத்தாக கொடுத்திருந்தால் அடுத்த வருடம் அடுத்த வருடம் ஜகாத் அதே தொகையை கொடுப்பதல்ல அதை விட கூட்டி கொடுக்க வேண்டும் அம்மா வாரிசு தெளிவாக சொல்லுவாங்க ரெண்டு பெண்கள் சொல்றாங்க அவளை மாப்பாட்ட போய் மாமா இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக இந்த மூசாவை நாங்கள் இருப்போம் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நடைபட்டம் கிடைப்பதற்கு முன்னால் ரெண்டு பெண்கள் அபிப்பிராயம் கொள்கிறார்கள் தங்களுடைய சாசனத்தில் சொல்கிறார்கள் என்னுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக இவர் இருந்தால் நல்லது என்றார் நபிமார்கள் சுயமாக உழைத்திருக்கிறார்கள் அல்லா சுகாதார சொல்கிறார் தாவூர் அலி சுலாமுடைய பற்றி கவசம் எப்படி செய்ய வேண்டும் இரும்பை உருட்டி இரும்பை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நோக்கத்தின் பேரில் என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் ஏன் ஒரு குடும்பத்தை வாழ்ந்தார் தாய் தகப்பன் ரெண்டு பேரை இழந்து விட்டார் பெற்றோரை தாய் தகப்பனை இழந்தவர்களே நிராசையாக விடாதீர்கள் நீங்க எதையெல்லாம் பண்றீங்க நாங்க உங்களை அபூசாரியை கொண்டோம் அப்துல்சாரியை கொண்டோம் நாங்க பார்க்கலையா நாங்க அவரை செய்யலையா அதற்கு பிறகு அதிகத்து கூட அதிகமாக காரணமா அவங்க வந்து உங்களை அழைத்தாங்க ஒரு நாங்கள் காட்டி காத்திருக்கோம் செல்லமாக செல்லம் ஒரு வாரியராக இருக்கும் இருபத்தைந்து வயதுக்கு முன்னால் சலமாக வியாபாரம் செய்ய வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி குடும்பத்தை காக்க வேண்டும் அவருடைய குடும்பம் வறுமை கோட்டின் தீராக அந்த சாத்தாருடைய வறுமையை போக்க என்று சொல்லக்கூடிய ஒரு திருவாசத்தின் பேரில் சங்கமாக செல்ல பத்தாவது வெளியே கொண்டிருக்கிறார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கையில மனம் இல்லை உடம்புல சக்தி இருக்கிறது சொத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய பொறுப்பில்லை இழந்து விடாதீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற மரியாதை இழந்து விடாதீர்கள் உங்களுக்கு இருக்கின்ற உங்களை பேச்சுக்கு இருக்கின்ற பேச்சுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்ன செய்வோம் என்றால் சொத்து ஒரு சொற்ப பணத்துக்காக வேண்டி ஒரு சொத்த காசுக்காக வேண்டி கொலையை செய்துவிட்டு வைகார் என்ற பட்டியல் என்ற பெயரை நாம் நிர்வகித்துக் கொள்வோம் சொன்னால் சொத்தும் இல்லை இல்லை பேரும் இல்லை இல்ல உங்களோட பேர் மட்டும் போக இல்லை உங்களோட பேர் மட்டும் போகாது உங்களுக்கு குறைக்க இருக்கின்ற பிள்ளையை பார்த்து சொல்வார்கள் குறைவான பிள்ளை என்பதாக குறைவான பிள்ளை என்பதாக மறந்து விடாதீர்கள் உலகத்தில் சமமாக வாரியாக வாழ்ந்தார்கள் வாரியாக கையில செல்வம் இல்லை ஆனால் நம்பிக்கை இருந்தது குன்பில் இருந்தது எல்லாருக்கும் பெரிய குன்பில் தெரியுமா எல்லாருக்கும் பெரிய செல்வம் தெரியுமா அன்னை ஹதீஜா வீரமாக தானா பெரிய பணக்காரியாக இருந்தால் அந்த பணக்கார பெண் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான இந்த மகம்பர் செல்லம் நடிப்பட்டம் கிடைப்பதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு இருந்தால் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறார் அன்றைக்கு தெரிந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அல்ல அன்றைக்கு தெரிந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது ஆள் அது லாப நஷ்டத்தில் பங்கெடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லா அவானை கைப்பற்றி எப்படி நீங்கள் பெறக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் எப்படி நிவாரணம் செய்ய வேண்டும் நீங்கள் எப்படி பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் அழகாக அவானை சுட்டித்தார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அல்லா எங்களுக்கு கோடை கணக்கை சொல்லி தரவில்லை ஹலாலான முறையில் உழைக்கும்படியாக மாதத்தில் சொல்லி தந்திருக்கிறது உழைப்பை நூற்றி பதினாலு சூறாக்கள் இருக்கிறது அந்த சில சூறாக்கள் நசி சில சூறாக்கள் மதவி இதுல உலமாக்கள் கருத்து வேறுபாடு இல்லை இன்னும் சில சூறாக்கள் இருக்கிறது உலமாக்களுக்கு ரெண்டு கருத்து இருக்கிறது இது மத்தியா இது மதவியா என்கிறாங்க ஆனா சூரத்தில் முஸ்லமில் எடுத்துக்கொண்டால் தனிப்பட்டம் கிடைத்து ஆரம்ப என்று சொல்லி ஒரு சிறப்பு சொல்லி பகலை மட்டும் சொல்லவில்லை அவர்கள் இருந்த சகாபாக்களை பற்றியும் சொல்லுகிறான் சகாபாக்கள் யார் எப்படி தொழில் செய்தார்கள் சகாபாக்களை பற்றி படிக்க வேண்டும் سيماهم في وجوههم من اثر السجود ذلك مثلهم في التوراه الله سبحانه அவருடைய நெற்றியில சுஜூதினுடைய அடையாளம் இருக்கும் சுஜூது செய்திருப்பார்கள் அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா உலகத்தில் பேர் வாங்குவது அல்ல உலகத்தில் பட்டம் வாங்குவது அல்ல உலகத்தில் இறைவாக நாடுகளை يبتغون فضلا من الله செய்தாலும் எதை செய்தாலும் அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வந்து செய்வார்கள் சகாபாக்கள் எதையும் எதையும் வேண்டில்லை ஒன்றை தான் விரும்பினால் அல்லாவுடைய வேண்டும் எங்களுக்கு நல்லா ஓதிக்க வேண்டும் அல்லாவுடைய குறைகளை வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் அன்பு சகோதரே அந்த சகாபாக்களை சூரத்தில் முஸ்லிமில்ல அல்லாஹ் கூண்டு வைத்திருக்கிறார் சகாபாக்கள் யார் ஒரு கூட்டம் யார் தெரியுமா சகாபாக்கள் அல்லாஹ் அவர்களை உட்படுத்தியிருக்கிறார் வியாபாரிகளே வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நண்பாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் சுமசோக பெற்றுக் கொள்ளுங்கள் இரண்டு கூட்டமாக பிரித்து ஒரு கூட்டத்தை உட்படுத்தியிருக்கிறார் அவர்கள் யாரும் சொன்னார் கூட்டம் அலாலான உணவை தேடி பூமியில திரிகிறார்கள் அலாலான பணத்துக்காக அலாலை தேட வேண்டும் அலாலான பணத்தை கொண்டு வேண்டும் அலாலை உண்ண வேண்டும் அலாலை உண்ண கொடுக்க வேண்டும் அவாக்கள் கூட்டிருக்கிறார் இரண்டாவது கூட்டம் அவர்களை பற்றி அல்ல இரண்டாவது சொல்றார் இன்னொரு கூட்டம் தன்னுடைய உயிரையை மறிக்காமல் அல்லாஹுடைய பாதையை தியார் செய்வார் உலமாக இருந்திருக்கிறார்கள் அல்லா ஹலாலான உணவை தேடுவதை சில கட்டங்களில் சில சந்தர்ப்பங்களில் ஜிஹாதை விடவும் அல்லாஹ் பயிற்சியிருக்கிறார் இந்த ஜவானை பொறுத்தவரை பதில போய் யுத்தத்தில் பங்கெடுப்பது லேசி பசாரில் இருந்து அகாலாக சம்பாதிப்பது கஷ்டம் பொய் சொல்லாமல் வாக்களியாமல் ஏமாற்றாமல் லஞ்சம் கொடுக்காமல் லஞ்சம் வாங்காமல் கலப்படம் செய்யாமல் அன்புக்குரிய சகோதரே மற்றவர்கள் பிசினஸ்ல பேசக்கூடிய தோன்றாமல் மற்றவருடைய தொழிலுக்கு ஒரு போட்டியாக இல்லாமல் அன்புக்குரிய சகோதரே நாங்கள் வியாபாரம் செய்வது என்பது இந்த காலத்தில் எனவே அம்மா அங்கே துத்த உயிரை அணையம் வைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டத்தை இடமும் அலாவான உணவுக்காக தெரியக்கூடிய வெளியிடக்கூடிய மக்களை உருவாக்கும் அம்மா என்ன செய்ய வேண்டும் மனத்தை என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சமூகத்தை திங்களத்துக்கு வாழ்ந்திருக்கும் பணத்தை விட்டோம் சொத்துக்களை அதிகரித்துக்கொண்டோம் அம்மா இந்த சொத்துக்களை எடுத்து தந்திருக்கிறார் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது ஒரு புதிய ஒரு வாகனம் வாங்கிட்டான் ஒரு புதிய ஒரு வீட்டை கட்டிட்டான் ஒரு புதுசா ஒரு கடையை திறந்துட்டா நான் என்ன செய்வோம் சிலர் சிலர் கல்லுல வைத்து எழுதுவாங்க என்னுடைய அம்மாவுடைய கொடை என்பதால் சில நல்ல அழகான எத்திக்கள் எடுத்து வாங்கி கொடுத்துவாங்க என்னுடைய அம்மாவுடைய குறை என்பதாக வீட்டில் எழுதியிருப்பாங்க கண்ணாடியில ஆவாவின் பௌரவத்தி என்னுடைய அம்மாவுடைய குறை என்பதாக நான் கேட்கிறேன் இது ஒரு ஆயத்து இது ஒரு ஆயத்தல்ல ஒரு ஆயத்துடைய ஒரு நான் என்ன தெரியுமா செஞ்சிட்டோம் குள்ளத்தை வெட்டிட்டோம் இன்னும் குள்ளத்தை வெட்டிட்டோம் வெற்றிகளை நடத்துகின்ற மக்கள் எடுத்துக் கொடுப்போம் நிச்சயமாக எங்க வீடு எனக்கு ஒரு நேரத்து தான் நிச்சயமாக என்னுடைய வாகனம் எனக்கு ஒரு நேரத்து தான் நிச்சயமாக என்னுடைய தொழில் எனக்கு ஒரு நேரத்து தான் ஆனால் அல்லாஹ் இந்த ஞாபகத்தை எதற்கு தந்திருக்கிறான் வார்த்தை இருப்பை சொல்கிறது என்பது மட்டுமல்ல ஆயத்து அந்த ஆயத்துக்கு புறப்படுதலை பாருங்கள் அந்த ஆயத்துக்கு புறப்படுதலை பாருங்கள் நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேனா நன்றி கெட்டவராக இருக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அம்மா இதை எனக்கு தந்திருக்கிறார் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் அந்த பீடத்தில் துண்டை வெட்டித்தோம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது பலத்தேசுடைய அரண்மனையை பற்றி பலத்தேசுடைய அரண்மனையை பற்றி சொல்லப்படுகிறது அப்படி சொன்னாலும் சொல்லலாம் நிறைய சொன்னால் அங்கிருந்த மக்களுக்கு இந்த பலத்தேசுடைய அரண்மனையை கொண்டு வந்து வைத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ கூட்டம் சொன்னாங்க அங்கிருந்த சில சிந்தர் சொன்னார்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து சொன்னால் அதை கொண்டு வந்து வைத்து வைத்துவிட எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்றார்கள் அப்போது சுயமாக சொன்னார்கள் இது அனைவரும் வேகமாக கொண்டு வந்து வைக்கிறேன் அவைகளும் பேசுவாங்க உடற்று உட்கார்ந்து இருக்கிறேன் எழுப்புவதற்கு முன்னால் அவள் அந்த பூவரின் மகாரி உங்கள் இருப்பிடத்திலிருந்து எழுப்பி வீட்டு வரை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து வைப்போம் சுலைமானகை சொல்லாம் சொன்னாங்க இல்ல அதையும் வேண்டும் அப்பதான் சொல்லப்பட்டுச்சு அவளை நீங்கள் உங்கள் கண்ணை பொறுப்பை மூடுவதற்கு முன்னால் கொண்டு வந்து வைப்போம் சுலைமானகை சொல்லாம் சொல்லாம் கண்ணை மூடி தொடர்ந்து பார்க்கிறார்கள் பலம் ஆயிரத்தி ஐநூறு அந்த இந்த சக்தி இந்த இந்த இந்த சக்தியை கண்ட இந்த கண்ட என்ன தெரியுமா சொன்னாங்க மக்களை பார்த்து இது பவர் கூட்டி நேர போன்ற அல்ல இது பின்னாவளிக்க வைக்கிற வேலை அல்ல இது நான் பெருமப்படுத்தக்கூடியதல்ல என்னுடைய அம்மா எனக்கு தந்த ஒரு கொலை எனக்கு தந்திருக்கிறார் இருக்கு தெரியுமா வியமுழுவதி என்னை சோதிப்பதற்காக என்னை சோதிப்பதற்காக வேண்டி நான் நன்றி தெரிவிக்கிறேனா நன்றி கெட்டவராக வாழ்கிறேனா அறுவடைகள் இருக்கிறது விபத்து இருக்கிறது செல்வந்தர்களே செல்வந்தர்களே அல்லா பணத்தை தந்திருக்கிறாரா இதை நீங்க வச்சிருந்தா இந்த காட்டை மட்டும் கொடுத்துட்டோம் என்ற கடமை முடிஞ்சிச்சு சொல்லி தர்மத்தை பற்றி சொல்லும் போது மூணு வகையாக சொல்வார்கள் ஒரு கூட்டம் இருக்கிற அந்த அவர்கள் அவன் ஆகப்பெரிய வகையை அஞ்சலில் யாரும் சொல்லுவா இந்த மட்டும் கணக்கு பார்த்து கொடுத்துருவாங்க இருக்கிற எல்லாம் கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு இருக்கிறாங்க சகாவாக்கள் தெரியுமா தன்னுடைய தேவையை விடவும் பிறருடைய தேவையை உட்படுத்தக்கூடியவர்கள் தனக்கு தேவையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் பிறருடைய தேவையை பெரிதாக மதித்து பிறரை உட்படுத்தக்கூடியவர்கள் அன்புக்குரிய சகோதரத்தை அந்த இடத்தை நாங்கள் போய் சேர வேண்டும் அந்த இடத்திற்கு நாங்கள் வந்து சேர வேண்டும் மௌத்துக்கு முன்னால் அந்த இடத்தை சந்திக்க அல்லாவுக்கு துணை புரிவார்கள் அன்புக்குரிய சகோதரத்தை அதே போல பணத்தை எல்லாம் வந்திருக்கிறார் ஒவ்வொரு வெளியேற்ற காரியம் சுபோதிய கொள்கையில ரெண்டு சூறா போதப்படும் இரண்டாவது நாட்டில் சுபோதிய கொள்கை இரண்டாவது நாட்டில் அம்மா அதை சொல்லுகிறான் பொய்த்தை மூலத்தால் சீவன் சிவா உலகத்திலிருந்து கொஞ்சம் பகுதிய கிறிஸ்டியர்களுக்கு செலவழிக்கும் மீறி தேவையில்லவர்களுக்கு செலவழிப்போம் சம்பாதிக்கிறாங்க போவாது கொடுத்தது தேவ உள்ளவங்க தேவையை பூர்த்தி செய்வது அதற்கு இன்னொரு கற்றுக் கொள்ள வேண்டும் வசுக்கு சொல்லப்பட்டீர்களே எந்த தேவையை பூர்த்தி செய்யும்படியாக நாங்கள் உதாரண உள்ளத்துல கை வச்சு கேட்க வேண்டும் ஊழியர் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வேலை செய்கிறேனா என்பதாக அவர் பார்க்க வேண்டும் கொடுக்கிறதுக்கு வாங்கவர் பார்க்க வேண்டும் நான் சரியாக வேலை செய்திருக்கிறேனா ஐசரிச்சுட்டு வாங்குறேனா சும்மா வேலை இழுத்தடிச்சு வாங்குறேனா இவருக்கு கொடுத்த நேரத்தில் நான் எத்தனை சோழர் படிக்கிறேன் அன்புக்குரிய சகோதரே ஏன் ஏழை கடையில் எட்டு மணிச்சாலும் கடைக்கு கொடுத்திருக்கிறேன் அங்க எங்கடா மொபைல் வாங்கி கேடாது அங்க நாங்க எஸ்எம்எஸ்ல கட் பண்றோம் அங்க நாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்கிறோம் அங்க வாட்ஸ்அப்ல வீடியோ பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரே அது வீடியோ பார்க்க செய்கிறாரு அந்த பிள்ளைக்கு வைத்தியம் செய்யறதுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது நன்றாக தெரியும் ஆனா சம்பளம் கொடுக்கிற முப்பதாயிரம் ரூபாய் இந்த முப்பதுல தான் அது பன்னெண்டு செலவழிக்கூட பிள்ளைக்கு மிஞ்சக்கூடிய பதினெட்டுல தான் லைஃப் கட்டோடும் நீங்களாக சொல்லி பிள்ளைங்க கவசம் செஞ்சுப்பாங்க அப்ப விளங்கும் அவன் மிஸ்டீனா என்று ரெண்டாவது அல்லா சொல்லுவார் தீவுக்கு செலவழிக்கும் சிறையில் வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் எத்துணை லட்சம் மக்கள் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்துணை லட்சம் குடும்பங்கள் அந்த குடும்பத்துடைய தலைவர் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்க இவங்க பாடுபடுறாங்க நாங்க இருக்கிறோம் பள்ளியில எங்கள மகனுக்கு சுகமில்லை கேள்விப்பட்டோம் எஸ்எம்எஸ் உண்டா இப்ப எழுந்தி ஓடிடுவோம் உன்னைய பார்க்கறதுக்கு இம்மாத தொழில்முறைகள் போகலாம என்று பத்துவாரை நாங்களே எடுத்துக்கொண்டு உள்ளே பார்த்து ஓடிடுவோம் அன்புக்குரிய சகோதரே எனக்கு இருக்கிற உள்ளதாலே அந்த சிலை கைக்கு இருக்கிறது அவர்கள் உள்ளைக்கு சுகமில்லைன்னா அவனுக்கு பாஸ் பண்ணிடுவா இதுக்குத்தான் அல்லா சொல்றான் சிறைக்குள்ள போனவன் போய்த்தான் அவன் நாசமாகட்டும் என்பதல்ல அவனை எப்படி விடுவிக்கலாம் அவனுக்கு என்ன தண்டப்படம் கட்டலாம் சில கட்டங்கள்ல நாட்டு சட்டத்தில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய குடும்பத்தை பார்க்கலாம் அவருடைய குடும்பத்தை உதவி செய்யலாம் அவருடைய குடும்பத்தை கட்டியெழுப்பலாம் அன்புக்கு இஸ்லாமியர்களே அம்மா பணத்தை தந்திருக்கிறார் அம்மா நிலத்தெளிவாக சொல்லித்தால் தந்தைகளை கொண்டு செலவழியுங்கள் தந்தைகளை பங்கு வையுங்கள் சுயநலத்தை மறந்து விடுங்கள் பகுதி பக்கமாக வாருங்கள் சிக்கனமான சலுகை கடைபிடியுங்கள் மக்களுக்கு வாய் வாங்கி கொடுங்கள் அம்மா அவ்வாறு சொல்கிறார் ஒரே ஓட்டதாகும் என்று போல் அம்மா தந்திருக்கக்கூடிய கொண்டு அம்மாவின் பாதையில் செல அன்பையும் ஒழுக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் அனைவருக்கும் துணை செய்வாராக பாவங்களுக்கு சாட்சி சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை எங்களுடைய உதவிக்கு ஆளாகும் நீயோ மன்னிக்கக்கூடியவர் மன்னிப்பை விரும்பக்கூடியவர் நாங்கள் கொலை செய்யவில்லை அம்மா நமக்கு அல்லா பெருங்கள் பாவங்கள் செய்யவில்லை அல்லா தெரியாத சித்தாரமாக சில தரங்கள் செய்திருப்போம் எங்களை மன்னித்தருவாயா எங்களை கண்டித்து விடாதே இந்த நாட்டில் கண்ணியவான்களாக வாழ்வாயா கண்ணியவான்களாக அமைத்து செய்வாயா நாட்டையும் நாட்டுடைய இறவைகளையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இந்த நாட்டில் பாதுகாப்பாயாக For more lectures, visit slhub.com.